திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி காழி திருச்சிற்றம்பலம் உறபார்கலின் கவிதை புலவ கொரு நாளும் கரபாவண் கை கற்றவர் சேரோ கலி காழி அறவாரையாம் அவுணர் புறமோன் ரெரி செய்த சரவா என்பார் தத்துவம் ஞானத்தலையாரே மொய் சேர்வண்டுண் மும்மதனால்வாய் முரண்வேழ கை போல் வாழை காய்குலையினோ கலி காழி மை சேர்கண்ட தென்தோள் மூக்கண் மறையோனே ஐயா என்பார் அல்லல்களான அடையாவே இளக கமல தீன்களியங்கோ கழி சூழ கழக பொரிசை கவினார் சாரும் கலி காழி அழக திருநல் நுதலி பங்க அரணே என்று உலக பாடும் அடியார் குரு நோய் அடையாவே எண்ணார் மூத்தம் இன்று மரகதம் போர்காய்த்து கண்ணார்கமூக பவளம் பழுக்கும் காழி பெண்ணோர்பாக பித்தாபிரானே என்பார்க்கு நன்னாவினைகள் நாடொரும் இன்பம் நணோகும் மே மழையார் சார செம்புனல் வந்தங்கு அடிவரோட கழையார் கரும்பு கண்வளர் சோலை கலி காழி உழையார் கரவால் உமையாள் கணவான் ஒளிர் சங்க குழையாரென்று கூறவல்லார்கள் குணவோரே குறியார் திரைகள் வரைகள் கோட்டாறு கரியார் கழிசம் பிரசங்கோடு கலி காழி வெறியார் கொன்றை சடையாவிடைய அறியாவினைகள் அருநோய் பாவம் அடையாவே உலங்கொள் சங்க தார்கலியோத துதையுண்டு கலங்கள் வந்து கார்வகலேரோ கலி காழி இலங்கை மன்னன் தன்னையிட கண் கண்டருள் செய்த சலங்கொள் சென்னி மன்னாயன தவமாமே ஆவிக்கமல தன்னங்கியங்கோ கழி சூழ காவி கண்ணார் மங்களம் ஓவாக்கலி காழி பூவில் தோன்றும் பூத்த பூத்தோடு மாலவந்தானும் மேவி பரவும் அரசேயன் வினை போமே மலையார் மாடம் நீடுயரின் மஞ்சி மஞ்சாரு கலையார் மதியோ சேர்த்தரும் மந்தண் கலி காழி தலைவாசமணர் சாக்கியர்கின்றும் அறிவொண்ண நிலையாயன்ன தொல்வினையாய நில்லாவே வடி கொள்வீ செங்கழு நீரே கொங்காடி கடிகொள் தென்றல் முன்றி நில்வைகோ கலி காழி அடிகள் தம்மை அந்த சம்பந்தன் படிகொள் பாட வல்லவர் தம்மேல் பழி போமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்